ரொம்ப பாவம் இல்லைன்னா அநாத நம்ம அவனுக்கு யார் இருக்கா அவனுக்குன்னு யார் இருக்கா யார் பெருமானுக்குன்னு அன்பராகிய நம்போன்றோடு தான் இருக்குமே தவிர அவருக்குன்னு உரிமையா அப்பாவோ அம்மாவோ ஒருத்தரும் இல்லை தாயும் இலி தந்தையிலி ஐயா யாராவது ஒரு ஆள் கூட இல்லையாரு ஒரு ஆள் கூட இல்ல தான் தனியன் காணேடி அவனுக்குன்னு ஒருத்தன் அவன் தான் இருக்கான் வேற யாரும் இப்படி ஒரு அனாதையாவும் இருக்கிறான் பாவம் எனவே கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதி இடியாயி ஒண்ணு ஆள் அனாதையாக இருந்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கிறான் உழுவையின் தோல் உடுத்து புலித்தோலை உடுத்து கொண்டு உன் மத்த மேல் கொண்டு ஆமா காலையிலயாவது இந்த கொன்றை கிண்டை இருக்குல்ல கொன்றையோ அல்லது மற்ற நல்ல நறுமையான மலர் இருக்குதா அது ஒரு பக்கம் இருக்கும் அது இப்படி கீழே விழுந்திருக்கும் பின்ன எப்போ இருக்குன்னா ஊமத்தம்பூ இருக்கும் ஊமத்தம்பூ ஊமத்தம்பூ கூட அவன் ஏத்துக்குவான் ஊமத்தம்பூ யாருக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது ஆனா நம்ம ஐயாவுக்கு அது ஏற்றது பரவாயில்ல அது ஏத்துக்கும் உண்மத்த மேல் கொண்டு புழிதருமே நீதான் ஒருவர் சொன்னாரு நம்முடைய இதுல திருப்பதியில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நம்ம பெருமானுக்கு நீராட்டுவாரலாம் அப்படிதானே அப்ப யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அல்லனா ஒரு இரநூத்தம்பது ரூபாய் என்னமோ முந்நூறு ரூபாய் பணம் கட்டியிருந்தா ஏதோ இருக்கலாம் போல ஒரு இருக்கு அதனால பழுத்த திருச்சிடா திருச்சிராப்பள்ளியில ஐயா அன்னைக்கு பார்த்தாதான் தெரியுது வெள்ளிக்கிழமை யாருன்னு இது மாமாவா மாப்பிள்ளையான்னு அப்படின்னு அது மாமான்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க வேற ஒருத்தரும் இல்லை அன்புடைய மாமனும் மாமியும் நீ அதனால நமக்கு ஒன்றும் பரவாயில்ல ஆனா அது மாப்பிள்ளை தான் சாமி மாப்பிள்ளை தான் உண்மைதானே உண்மையதான் அவரவர் என்னென்ன மனசுல யார் நினைக்கிறாங்களோ அவங்களா பெருமான் காசு தருவோம் எனவே ஒழிதரு காலம் கனலும் புனலோடு மண்ணும் பின்னும் இழிதெரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்கின் ஒழிதரு காலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை கடிதரு காலவுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே உழிதரு காலம் ஒழிதல்னா இயங்கும்படியான அர்த்தம் இயங்கும்படியானது காற்று காற்றுங்கிறது இயக்க முடியுது அதனால இயங்கும்படியான காற்றும் நெருப்பும் புனல் தண்ணீரும் மண்ணும் விண்ணும் இவையெல்லாம் இழிதரு காலம் எக்காலம் வருவது இவையெல்லாம் ஒடுங்குகின்ற காலம் எப்போ வரும் அப்பவும் நீ இருப்பாய் இவையெல்லாம் வெளிப்படையாக இருக்கின்ற காலத்திலும் இருப்பாய் இவையெல்லாம் ஒரு இல்லையில என்பால் ஒடுங்குமே அந்த ஒடுங்கு காலத்திலும் நீ இருப்பாய் எழிதறு காலம் எக்காலம் வருவது ஒடுங்குகின்ற காலம் அப்பொழுது வந்ததற்பின் உழிதறு காலத்தை இவற்றையெல்லாம் நீ இயக்குகின்ற பெருமானி உன் அடியேன் செய்த வல்வினையை கடிதரு காலமுமாய் அவை எம்மை காத்தம்மை காப்பவனே அந்த மாதிரி இந்த உலகமெல்லாம் நின்பால் ஒடுங்குகின்ற காலத்தில் அடியேனுடைய வினையும் ஒடுக்கி என்னை காத்தருள வேண்டும் என்னை காத்தருள வேண்டும் என்று கேட்கிறது இதெல்லாம் பக்தி இல்லைங்களா வைராக்கியம் இல்ல பக்தியா சொல்கிற பாட்டு பவன் எம்பிரான் மாமதி கண்ணி விண்ணூர் பெருமான் பவன் எம்பிரான் எல்லா உயிரிலையும் உலகத்தையும் தோற்றுவிக்கின்றவன் மாமதி கண்ணி மேல பிறை அணிந்திருப்பான் விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் அடி அவ்வளவு பெரிய சிவபெருமான் உன்னை ஆண்டு அப்பான்னு கேட்டாரு இல்ல இல்ல என் சிறுமை கண்டும் நான் ரொம்ப சின்னவன் தான் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது இருந்து அவன் கருணையினால் அப்படி ஆட்கொண்டான் சரிங்களா என் சிறுமை கண்டும் அவன் ஆட்கொண்டான் அதனால அவன் எம் பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவனம் பிரான் தெரியும் பரிசாவதி எம்புகவே அதனால இந்த உலகத்துல எத்தனை ஆண்டு இந்த உலகம் நீடித்திருந்தாலும் சரி அப்பெல்லாம் என்ன தெரியணும் ஐயா ஆண்டவன் ஒருவர் அவருக்கு அடிமையாயிருந்தார் ஒருவர் அவர் மாதவூரர் மணிவாசகர் அடாராடா அந்த பெருமானுக்கு இந்த மனுஷன் அடிமையாயிருந்தாரே அதெல்லாம் அடிமை என்று இந்த உலகம் சொல்லட்டும் அப்போ என்னை வந்து அம்மாண்டுமிகு அமைச்சர் என்றோ ஊர்க்காரர் என்றோ திருவாசகம் அருளியவர் என்றோ கூட சொல்ல வேண்டாம் அவர் யார் யா ஒருத்தாரு இந்த சிவபெருமான் இல்லைங்க அவருக்கு அடியவருங்க என்று என்னை சொன்னால் போதும் என்று என்னை சொன்னால் போதும் ஐயா அப்படியான இவர் அடியவர்னா யாருக்கு அடியவர் அந்த சிவபெருமானுக்கு ஆகவே பெருமான் என்னை ஆண்டான் இந்த மணிவாசகனாகிய நான் அடியேன் என்று இந்த இந்த அளவிலேயே என்னை சொன்னால் போதும் என்னை வேற எதுவும் சொல்ல அப்போ அவனுக்கு அடிமையாயிருக்கின்றேன் என்பதே எனக்கு போதும் அதுவே பேர் இதுதான் பக்தி இதுதான் பக்தி என்று சொன்னார் புகவே தகேன் உனக்கு அன்பருள் உன்னுடைய அன்பர்ல அன்பர் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது புகவே தகேன் அந்த அன்பருக்குள்ள இருக்கிறது எனக்கு யோகிதே இருக்க இல்ல சாமி உள்ளே நுழைய கூடாது அன்பல் இங்க ஐயா இங்க யாரு கோயில் அன்பல் இருக்கிறாங்களா அடியேன் வருகிறேன் வருகிறேன் சும்மா சாமி வாங்க இல்ல இல்ல அடியேன் வரல சும்மா வாங்க சாமி இல்ல அங்கெல்லாம் பெரியவங்க இருக்கிற இடத்துல அடியேன் வரலாமா அப்படின்னு கூடுவாராம் புகவே தகேன் எப்ப நீ அன்பர் உங்களுடைய அன்பராக இருக்கின்ற இடத்துல நான் உள்ள நுழைய கூட தகுதி இல்லை பாவம் புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே அப்படி இருந்த என்னுடைய கீழ்மையான என்னை தகவேயனை உனக்கு ஆட்கொண்டது அப்படி இருந்தது இருக்கிற என்ன போய் நீ ஆட்கொண்டியே அது தகவா அது எம் சாமி பொறுக்குமா உலகம் ஏற்குமா பாவம் அப்படி கேக்குற தகவே அது தகவாகுமா என்னை ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தீ அண்ணாமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே அருமை அருமை ஆனா சாமி நினைச்சதுன்னா பெரிய பெரிய தேவரில் கூட அப்படி வெளியில போடா அப்படின்றது எம்மாதிரி இருக்கிற ஒரு ஒண்ணுமில்லாத ஆளை கூட பாப்பா நீ அடியவர் இல்லை என்று சொல்லுகிற அதனால நீ செய்யற நாடகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா அப்ப என்ன அர்த்தம் நீ என்னை ஆண்டது எந்த விதத்திலையும் எனக்கு தகுதி இல்லை நீ ஆண்டது தகுதி இல்லைன்னு சொல்லல நீ என்னை ஆளுவதற்குரிய தகுதி அடியனுக்கு இல்லை அடியனுக்கு ஆனா நீ இது மாதிரி எம்மா இருக்கவன சாதாரணத்தை கூட நீ ஆண்டு கொண்டாய் பெரிய பெரிய தேவரெல்லாம் எப்பாவது வரும்போது கூட கொஞ்ச நேரம் உட்காருப்பான்றீங்க அதனால நீ உன் நாடகத்தை எனக்கு விளங்க முடியலப்பா விளங்க முடியல இன்னாரதான் உயர்த்துவே இன்னாரதான் தாழ்த்துவே என்பது எனக்கு தெரியவே இல்லையே என்றெல்லாம் சொல்லி ரொம்ப வருந்துகிறார் இப்படியாக நமக்கு எது நடைபெறுகிறது முதல் பகுதி மெய்யுணதல் என்பது நடைபெறுகிறது அடுத்தது அறிவுறுத்தல் என்று வருகிறது நீங்க தான் அறிவுறுக்கணும் இப்பொழுது அறிவுறுத்தல் என்ற பகுதி என்ன அறிவுறுத்தல் என்று சொன்னா பெருமான் தனக்கு அறிவுறுத்தல் அப்படி வரணும் போய் ஒரு ஆன்மா போய் பெருமானுக்கு அறிவுறுத்தல் வரக்கூடாது நம்ம போய் அறிவுறுக்க முடியுமா வேண்டல் என்று சொல்லலாம் வேண்டல் என்பது பொருந்தும் அறிவுறுத்தல் வருகின்ற பொழுது பெருமான் எங்கே இருக்கிறான் ஆன்மா எங்கே இருக்குது அறிவுறுக்க முடியுமா இங்க அறிவுறுத்தல்னா பெருமான் தனக்கு அறிவுறுத்தல் அருமை நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் அடிவே வீடகத்தே பூந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் அதான் இதெல்லாம் வைத்துதான் நமக்கு அருமையா ஸ்ரீயான சித்தியார்ல தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரம் ஊடு பெறல் சைவம் எப்படின்னு கேட்டா மிகத்தாழ்வு எல்லாருக்கும் நான் சாதாரணம் எல்லாருக்கும் நான் சாதாரணம் என்று தாழ்வான அமைப்பில் இருக்கணும் அதுதான் திருவள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அல்லவா எல்லாருக்கும் பணிவுடைமைங்கிறது ஒண்ணு வேணும் அந்த பணிவுடைமையை சைவம் ஏத்தது மாதிரி ஒண்ணு அல்லையா வெளியே அடிய நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து நான் என்ன சாமி சும்மா திருநீர் பூசினதோ அல்லது சிவ சிவ அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன உண்மையா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சாமி என்னமோ பத்து பேர் திருவண்ணாமலை செய்யறாங்களே நாமும் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நாம் குளிக்கிறது அப்படிங்கிறதுக்காக திருநீர் பூசுறது அப்படிங்கிறதுக்காக கிழக்கையோ அல்லது வடக்கையோ நோக்கி சிவசிவான்னு எட்டு தரம் சொல்றது அவ்வளவுதான் அடியேன் எனக்கு ஒண்ணும் அவ்வளவு இல்லைன்னா இப்படி நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து ஆனா நீ வீடு பேர் வழங்குற பாரு அப்ப மட்டும் நல்ல திருவண்ணாமலை அன்பர் அப்படி எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்து இருந்தா பொசுக்குன்னு நானும் போய் உட்கார்ந்துடுறது ஆனா எனக்கு உண்மையான அன்போ ஆனா எனக்கு இல்லை ஆனா ஏதேனும் நீ காட்டுகிற கருணையினால ஏதேனும் உள்ளகல்ல போலாம்னு சொன்னா பொசுக்குன்னு போய் உள்ள உட்காந்துடும் இப்ப ஏழை போட்டா உட்காந்துறது உள்ள அது இல்ல வெளியிலேயே அப்படி இருந்துட்டு வந்துடுறது இப்படி இருக்கு இதெல்லாம் பாவம் தன்னை தான் நோக்கி சொல்லுகிறார் அப்படியா இருந்தவர் அவர் இல்லை ஆனா சொல்றார் வீடகத்தே பூந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் அங்க கூட ஒரு அருமையான குறிப்பு வீடு அகத்தே புகுந்துடுவான் அப்படி இருக்கும்போது கூட நல்ல அன்பர்கள் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஓரமா உட்காருவோம்னு கிடையாது நல்ல நடுப்பர் வீடு அகத்தே அகம்னு என்ன உள்ளிடம் என்னட தகுதியோ கொஞ்சம் கூட கிடையாது ஆனா நல்ல அறிவுகள் இருக்கிற போது என்ன பண்றது கேட்டா ஏதோ ஒரு ஓரமா அந்த ஓரங்கிறது இல்லை நல்ல நடுவில் உட்கார்ந்து சரிங்களா கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காரீங்களா அவர் தள்ளி கொடுக்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு இவர் பின்னால தள்ளி கொடுக்க அப்படி நடுப்புற உட்காரு சிவஜி தகுதியே இல்லாத அடியன் ஆனா போய் வந்து அந்த தகுதி இது தகுதியை யாராவது கொடுக்கின்ற பொழுது அதை பெறுவதற்கு மட்டும் ஆசைப்படுறேன் அதுக்குரிய தகுதி இல்லை மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே என்னது ஆரகச்சீர் குன்றே எப்பொழுதுமே கொண்டிருக்கிற குன்றே பெரிய பெருமானி எடையரான்பு என உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானி சொல்றாரு பெருமானி எனக்கு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அன்பு பண்புன்னு சொன்னா நான் ரொம்ப எட்ட இருக்கிறேன் ஒரு தகுதி அல்லது நீ அருள் வழங்குதல் என்று சொன்னா உள்ள வந்து உட்காந்துக்கிறேன் அதனால சாமி எனக்கு உண்மையான அன்பை நீ கொடுக்கணும் இது போலி அன்பு எனக்கு என்று சொல்லி தம்முடைய அன்பை மிகச் சிறுமைப்படுத்தி போலி அன்பாக எனவே இனிமேதான் எனக்கு உண்மை அன்பே நீ தர வேணும் அது வரைக்கும் நான் உண்மையான அடிவன் அல்ல என்றெல்லாம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன் ஆகவே இப்படி ஒரு பாட்டு அடுத்ததுல யானேதும் பிறப்பஞ்சேன் கடவேன் ஒரு அருமையான வரி இது யான் ஏதும் பிறப்பஞ்சேன் பிறப்பு கூட நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பயமில்லை இறப்பதனுக்கென்கடவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பிறக்கும் போது படுற துயரத்தை இந்த ஆன்மா அடைஞ்சாலும் கூட சின்ன குழந்தையோடு தெரியல ஆனா இறக்கும் போது கடினமா இருக்கு திருவள்ளுவர் கூட சாதலின் இன்னாதது இல்லை திருவள்ளுவர் உலகத்திலேயே கொடுமையான செயல் எது என்று ஒரு வினா கேட்டா திருவள்ளுவர் அப்படியா அப்படின்னு தன்ன என்ன சாமி யோசிக்கிறீங்க எது சாமி கடுமையா கொடுமையான செயல்னர் சாதலின் இன்னாதது இல்லை ஒருவன் இறப்பதை விட கடுமையான அந்த வன் இது வலிமை அதாவது துன்பம் வேற எதுவும் இல்லை அப்போ இறக்கின்ற பொழுது பெருந்துன்பம் நம்முடைய இப்பொழுது இருக்கிற மதுரை அடிகளாருக்கு முன்னாலே மதுரை சன்னிதானம் இருந்தது அந்த சன்னிதானம் தான் ரொம்ப நான் சொல்ல அடிக்கடி கிங்காங் மாதிரி இருக்கும் அப்படி போட்டால் லைட் லைட் போட்டால் அருமையாக நடக்கும் ஏன்னா நல்ல உடற்பயிற்சி உடையது நல்ல உடம்பும் பெரிய உடம்பு அவர் தான் ரொம்ப அருமையாக சித்தாந்த இது சமய தீட்சை செய்கிறவர் நல்லா ஆன்மா போச்சுன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் எதுக்கு திடீர்னும் எதுக்காக வந்து உறுதலாக கணியணும் எப்படி இருந்து திருநீர் அணியணும் என்றெல்லாம் விளக்கமாக சொல்லி தீட்சை கொடுத்தவர் அவர் தான் வேற யாரும் மாதிரி அவர் அவர்கிட்ட தான் பல ஆரோக்கிய சாமி பல மரிய சாமி தீட்சை பெற்றிருக்கு அவர் சொல்லுவார் ஒரு தடவை பேசிட்டு வந்தது அதுக்கு வந்து இந்த ஆவி உலகம் எல்லாம் உண்டு இறந்த பிறகு கொஞ்ச நாள் வரைக்கும் ஆன்மா அப்படி இருக்கும்னு சொல்லி அவரோட ஒரு அவர் அந்த ஆங்கிலேயருடைய அந்த எண்ணங்களை அவர் கொஞ்சம் சொல்லுவார் அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு இறக்கும் போது எந்த எந்த துன்பமும் இல்லை என்று அந்த சன்னிதானத்துடைய கருத்து இறக்கும் போது ஒரு துன்பமும் கிடையாது அப்படின்னு அப்படிதான் ஒன்றா பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் சுவாமி திருவள்ளுவர் திருக்குறள்ல சாதலின் இன்னாதது இல்லை என்று சொல்லியிருக்கார் சாமி அப்போ உலகத்திலேயே ரொம்ப கடுமையான துன்பம் எதுன்னா இறப்பதுதான் அது அது அதுன்னு சொல்லிச்சு இது யார் பாக்குறது யாராவது செத்தவன் நமக்கு சொன்னாதான் அந்த துன்பத்தை சொல்ல முடியும் செத்தா போயே போடுறான் இருக்கிற நாம என்னமோ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம் எனவே அது அந்த சாதல துன்பமா அன்றா என்பது அந்தந்த ஆன்மாவும் தான் தெரிஞ்சுக்கணும் என்னமா நீங்க இப்ப எடுத்து யார் சொன்னா எப்படி முடியும் நான் உண்டுங்கிற திருவள்ளுவர் சொன்னார்னு சாமி இல்லைங்குது என்ன பண்ணுவீங்க இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு யாருக்கும் யோகியதை இல்லை ஏன் அந்த கட்டம் வந்துட்டா போயிடுதான் நீங்க எவ்வளவு நேரம் துன்பப்பட்டீங்க எப்படி பட்டீங்கன்னு கேட்கறதுக்கு இல்லை ஏன் கொண்டு போய் வச்சிடறோம் இல்லை அப்படி கொண்டு போய் வைக்கல சாதல்ங்கிற துன்பம்னா இன்பமா துன்பமான ஆராயம் தெரியல இப்படி இருக்குது அந்த சாமி தான் சொல்லும் அந்த மாதிரி சாகும்போது அவ்வளவுலாம் இன்பம் எடுத்ததுனால ஒண்ணும் இல்லையா அது பாட்டு தானா ஆவி பிரியும் அப்படின்னு தான் சொல்லும் அது என்ன இப்படி மேனாட்டு அரியல் எல்லாம் ரெண்டு மூணு வச்சுக்கிட்டு சொல்லும் என்னமோ சுவாமி திருக்குறள்ல சாதலின் இன்னாது இல்லை என்று இருக்கிறது அது மட்டுமல்ல யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் என்று அதுபோல அப்ப சுவாமிகள் கூட பெருமானி நான் சாதல் நாள் அவர்தான் சொல்றாரு சாதல் நாள் இப்ப கூட நீ முன்ன பின்ன வா நான் கூப்பிட்டா நீ வராம கூட சாதல் நாள் அடியேன் இந்த ஆன்மா பிரிகிற நாள்ல எங்குற்றாய் பெருமானி எங்க இருக்கப்பா அப்படின்னு கேட்டா இங்குற்றேன் என் கண்டாயே ஏண்டா ராஜா இங்கதான் இருக்கிறேன் என்று சொல்லணும்பா என்று சொல்லணும்பா இருக்கிற யாரு அப்பர் சுவாமி சாதல் நாள் பெருமானி இப்ப நான் அழைக்கும் போது நீ வந்தாலும் சரி கொஞ்சம் வராட்ட கூட நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனா அன்னைக்கு நீ வரணும்பா சாதல் நாள் எங்குற்றா என்ற போது பெருமானி எங்க இருக்க நீ அப்படின்னு ராஜா அவங்ககிட்ட தான் இருக்கிறேன் என்ன வேணும் என்று சொல்லுப்பா என்று சொல்லுப்பா அதே போல சம்பந்தர் புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐ மேலுந்தி அலமந்த போது என்னுடைய நிலைமையெல்லாம் கடந்து ஆன்மா இதோ மேமூச்சு கிமூச்சு வாங்குதுன்னு சொல்லுகிறார் அந்த நேரத்தில் பெருமானி அஞ்சேல் என்று அருள் செய்வாய் என்று கேட்கிறது அன்னைக்கு பயப்படாதேன்னு சொல்லணும்ப்பா அந்த சமயத்துல பயப்படாதேன்னு சொல்றதுக்கு நீ தான் செய்ய முடியும் மற்றவங்கெல்லாம் சொல்ல முடியுமா ஏன் இது சாக போறது பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இதுவும் பாவம் அழுவுமே தவிர கூட இருந்து என்ன பண்ணுதுங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு தான் கேட்போமே தவிர அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்றும் நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு எவனாலும் சொல்றோமா முரட்டுத்தனமா சொல்ல மாட்டோம் ஏன் இவன் கதை என்னாச்சு அதே தான் அதனால் சாதல் துன்பந்தான் என்று நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த சாமி மட்டும் அதெல்லாம் இல்லையான்னு சொல்லிச்சு என்ன பண்றது அவ்வளவுதான் திருவருள் இதுக்கெல்லாம் நீங்க அவங்கவுங்க அனுபவம் தான் அதுக்கு வர சொல்லணும் நம்ம போய் சொல்ல முடியாது ஆனா சில ஆன்மாக்கள் ரொம்ப எளிமையா போயிடுது அது செய்த புண்ணியம் செய்த புண்ணியம் சிலது பாவம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் எல்லாம் ஊராலும் இது பண்ணி ரொம்ப இது பண்ணி அருவறுக்கப்பட்டு எங்கேயா தீர்ந்து தொலைந்தது நல்லாம ஆக மாட்டேங்குது தீர்ந்து தீர்ந்த பாடும் இல்லை தெளிஞ்ச பாடும் இல்லைம்பாங்க தீர்ந்த பாடும் இல்லை தெளிஞ்ச பாடும் இல்லை இழுத்துக்கிட்டு நிக்குது தானும் கஷ்டப்பட்டு என்னையும் பிராண வாங்கிட்டு இருக்குது என்று சொல்லுவோம் பாவம் அந்த மாதிரி ஆன்மாவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாது இருந்தா நல்லது இருந்தால் நல்லது எங்களுடைய தாத்தா பூசை பூசையா தாத்தானே பேரம் அவர்கள் அப்படியே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே பாதி செஞ்சிருக்கிறாங்க அப்படியே ஒரு குளிர் வந்துட்டு தான் அந்த காலில் இருந்து உடனே தந்தையா இருந்திருக்கிறாங்க இங்க வாப்பா அவ்வளவுதான் திருவருள் இனிமேல் வழிபாடு எங்கப்பான்னு சொன்னோடனே என்ன என்ன இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மலர்லாம் எடுத்து விட்டு வச்சாங்களாம் இருக்கிறதுலாம் ஒவ்வொன்னா தான் அர்ச்சனை பண்ணணும் இல்லைன்னு அப்படி எடுத்து வைக்கலாம் மீண்டும் எடுத்து வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் வந்துட்டுதுப்பா அது நடுக்கல் அங்கிருந்து அப்படி இருக்கிறது திருவருள் அப்படியே எல்லாம் எடுத்து வச்சாங்க பாருங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை முடிஞ்சு போச்சு ஒரு உட்கார்ந்தபடியே சாஞ்சாச்சு ஆனா சிவடிபாடு அப்படி ஆற்றிருந்தவங்க ஒரே லஞ்சம் பூசையா தாத்தான்னு பேர் அவங்களுக்கு ஆனாலும் பொது நிலையில அந்த சாதல் என்பது கடினம் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் அதனாலதான் எவ்வளவு இல்லை இல்லைங்கிறான் பாருங்க கடவுள் இல்லைங்கிறான் அவனை எல்லாம் கூட உணர உணர வைக்க முடியாத நேரம் அந்த கடைசி கட்டம் தான் ஒரு செகண்ட் அவன் உணர்ந்துதான் சாவும் அப்படிலாம் சொன்னமே இப்படி சொன்னமே அப்படின்னு அதனால இந்த கடைசியில ஒரு உழுக்கு இருக்கு பாருங்க அந்த ஒரு உழுக்கு ஒழிக்கிட்டு என்ன பண்றது யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கென்கடவேன் பாணியையும் பெரில் வேண்டேன் பெருமானி எனக்கு என்னமோ இந்த தேவலோகம் இந்திர பதவி அந்த பதவி எனக்கு எதுவுமே வேண்டாம் சுவாமி மண்ணாழ்வான் மதித்து மிரேன் எப்பா ஒரு கால் வேணா இந்த இந்திய நாட்டு பேரரசு சிவசிவ சிவசிவ வேணவே வேணாம் வேணவே வேணாம் இந்த மண்ணுலகமும் வேணாம் எனக்கு மின்னுலகம் வேணாம் மண்ணாழ்வான் மதித்து மீறேன் பின்ன என்னதான் நினைக்கிறப்பா ஒரு மாண்புமிகு அமைச்சருடைய பேச்சுது என்னது இங்கே அல்ல என்னது இங்கே ஆள் அல்ல அல்லது ஒன்றும் பதவி உதவி இல்லாத ஆளு ஆமா இவருக்கு தான் வந்து பதவி நாளைக்கு தர போறாங்க அப்படி இல்லை பதவியில இருந்து வந்து அப்படிப்பட்டவர் இல்லை வானேயும் பெரில் வேண்டேன் யாரேனும் தேவலோகத்தை கூட தம்பி நீங்க வச்சீங்க ஏனாரு அடியேனுக்கு வேண்டாம் அடியேனுக்கு வேண்டாம் நீங்க நல்லா நலமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அடியேனுக்கு மட்டும் வேண்டாம் என்று சரி இந்த உலகம் வேணுமாப்பா மண்ணாழ்வான் மதித்து நிறேன் இந்த உலகத்தை ஆளும் விரும்பல தேனேயும் மலர்கொண்ட சிவனேயம் பெருமானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனி எனக்கு எதுவும் கவலை இல்லை உன்னுடைய திருவருள் எனக்கு முடிசா பெறணும் உனக்கு நான் முழுமையான அடியவனா இருக்கணும் அதுதான்ப்பா எனக்கு வேண்டுதல் வேற எதுவும் இல்லப்பா ஆட்சியோ மாட்சியோ எது என்றெல்லாம் மிக அருமையான விண்ணப்பத்தை யார்கிட்ட தன்னுடைய குருநாதராக இருக்கிற சிவருமானத்தில் விண்ணப்பிக்கிறார் பாணியையும் வெல்வேண்டேன் மண்ணால்வான் வைத்துமரேன் என்று அப்புறம் ரொம்ப அருமையா சொன்னார் மூணாவது பாட்டு வாழ்த்துவதும் வருந்துவதும் நின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நரமலர் புனையேன் ஏத்தேன் நான் தழும்பேற வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் ஆசை வெக்கமறியதா எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா உன் திருவடியை அடையணும்னு ஆசை சரி நல்ல ஆசை செய்ய வேண்டியதான் அதற்கு என்ன செய்யணும் நல்ல அருமையா மலர் வழிபாடு செய்து திருவைந்தெழுத்து இடையராது ஓதி நல்ல திருமுறைகளை படித்து இது மாதிரி நல்ல அருமையான அந்த திருவாசக சிந்தனையில நாமும் கொஞ்சம் ஈடுபட்டு இப்படி எல்லாம் இருந்தா தானே முடியும் ஆனா அந்த பக்கமே போறதில்லை ஆசை மட்டும் என்னன்னு உனக்கு வந்து இதா இருக்கணும் எப்படி பா முடியும் எப்படி முடியும் அதனால எப்படியாவது டிகிரி கோர்ஸ் முடிக்கணுங்கிறான் எப்படி முடிக்கிறது அஞ்சாம் கிளாஸ் அஞ்சு வருஷம் இருக்கலாம் அஞ்சாம் கிளாஸ்லயே அஞ்சு வருஷம் இருந்துகிட்டு நான் டிகிரி எல்லாம் எம்ஏ எல்லாம் முடிக்கணும் ஏன் பிஹெச்டியே முடிச்சிடணும் டாக்டரேட் ஆயிடணும் என்ன நினைச்சான் என்ன பண்றதுப்பா அவனுடைய ஆசை மாதிரிதான் என்னது என்னது என்ன எனவே வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் உன்னுடைய திருவடியைத்தான் காண வேண்டும் என்று வருந்துகிறேன் ஆனால் நாயடியேன் இருந்து நல மலர் புனையேன் அருமை அருமை இந்த மலர் தொடுக்கும் போதோ மலர் வழிபாடு செய்கின்ற பொழுதோ இருந்து அமர்ந்திருந்து செய்யணும் இப்ப அர்ச்சகர்கள் நமக்காக செய்யறாங்கன்னு சொன்னா அது வேற வழி இல்லை அவங்க நிறைய அத்தனை பேர் செய்ய வேண்டியிருக்கு இல்லைங்களா அதை பத்தி இல்லை ஆனா நாம வழிபாடு வீட்டுல செய்கின்ற பொழுது என்ன அமர்ந்திருந்து செய்யணுமே தவிர நின்ற நிலையில் செய்யறது அவ்வளவு தப்புதான் தப்புதான் என்ன பண்றது வீட்டினுடைய சூழ்நிலையோ மற்றதோ இருக்குமானா இருந்துதான் செய்யறோம் ஆமா நீங்க செல்ஃபில் ரெண்டாவதுல விநாயகர் வச்சிருக்கீங்க அருமையா வந்து அதுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து கொண்டு வைக்கிறோம் முன்ன சொன்னா பீடை வைக்கிறது சரியான இடம் இல்லை அப்படின்னா நின்றுதான் நின்றபடி தான் செய்யறோம் தெரியுது ஆனா செய்யறது சமயத்துல முடியல ஆனா உண்மையில கீழே அமர்ந்து இருந்து செய்வது நல்லது எனக்கு தான் காலெல்லாம் பணிவா இருக்கும் இல்லைங்களா இப்ப நம்ம இருக்கிறோம் வேஷுவங்க அப்படி காத்துல கூட அப்படி பறக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு மரியாதை குறைவு தான் மரியாதை குறைவு தான் இல்லவா அதனால இருந்து அமைதியா இருந்து சொல்லுவன் கேள்மின்கள் எடையாள் யாரு அப்பர் சுவாமிகள் தான் நான் இருந்து சொல்லுவன் கேள்மின்கள் எடைகாள் நான் இருந்து உட்கார்ந்து அமைதியா சொல்றேன்பா கேளுங்கடா ராஜா என்றெல்லாம் சொன்னார் பாவம் அப்படி இருந்து நல மலர்புனையேன் அப்படி அமர்ந்திருந்து வழிபாடு செய்யணும் இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நான் தழும்பேற எப்படி இருக்கும்னு கேட்டா நற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லுனா நமைச்சுவாயுமே யாரு சுந்தர் அது மாதிரி மற்றவங்க சொல்லல வாடினும் சாவினும் பருந்தினும் போய் வீழினும் உணகடல் விடுவேன் அல்லேன் என்றெல்லாம் சொன்னார் ஆனா நற்றவா உனை நான் மறைக்கணும் என சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு போச்சுன்னா அவர் சொல்லாம இருக்காது அதனால இவன் நினைச்சு சொல்றது இல்ல நினைக்காமயே தானா அது பாட்டு நம்ம சிவாய நம்ம சிவாய ஏன்னா அந்த வெத்தலை பாக்க கொஞ்சம் உண்டா நம்ம சிவாய நம்ம சிவாய வாங்க வாங்க எங்க நீங்க கும்பாஷத்துக்கு போயிருந்தீங்களாம்ல ஆமா ஆமா உட்காருங்க நம்ம சிவாய அப்படின்னு சொல்லிடும் நற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய் அவர் சொன்னார் நமச்சிவாய பதிகத்துல இவர் ரெண்டு பதியம் செஞ்சார் யாரு ஞான சம்பந்தர் ஒன்று எப்படி நமச்சிவாயங்கிற அந்த பெயர் சொல்லலை என்ன எப்படி சொல்லியிருக்காரு துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் நெஞ்சமனைந்து நிமின் நாள்தரும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூட்டு அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்றுதான் சொன்னார் காதலாகி கசிந்து கண்ணியர் மலிங்கிறதுல தான் நாதன் நாம நமச்சிவாயு இது யாரு ஞான சம்பந்தர் அப்புறம் சுவாமிகள் நற்றுணை வேதிய நற்றுணை யாவது நமச்சிவாயுவே திருவதி சொன்னார் அதுபோல சுந்தரமூர் சுவாமி சொன்னதும் எப்படி நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய் அப்படி நான் தழும்பேறிடுது அது நினைஞ்ச சொல்றது மறந்தே தானா அது பண்ணுறது நானா சொல்றேன் கிடையாது அது பட்டிதோ நாக்கு சொல்லிட்டு அப்படி இப்படி சொன்னேன் சரி பார்த்தீங்களா நாலு மூவருடைய அமைப்புல இது ஒரு விதம் அது ஒரு விதம் அது ஒரு விதம் இதுல போய் பட்டி பண்ண போடக்கூடாது நமச்சிவாயத்தை சொன்னதில் யார் விஞ்சியவர் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது சிவ சிவ சிவ சிவ அந்த பக்கமே திரும்பப்படாது நமச்சிவாயத்தை எவ்வாறெல்லாம் நமக்கு அருளி செய்தார்கள் அப்படி கேளுங்க அப்படி கேளுங்க நமச்சிவாய மந்திரத்தை நம்முடைய பெரியோர்கள் எப்படியெல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் என்று அப்படி பணிவா அப்படி கேட்கணுமே தவிர நமச்சிவாயத்தை அருளி செய்தல் விஞ்சியவர் இல்லையா என்ன ஆரம்பிச்சிருப்பார் சிவ சிவ அதனால அப்படி நம்ம ஐயா மணிவாசகர் போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றியோம் நமச்சிவாய புறமேனை கண்டாய் அங்க பாத்தியா மற்றவர்கள் எல்லாம் பிரணவத்தை கூட்டல இவர் ஒருத்தர் தான் பிரணவத்தை கூட்டினார் யாரு மணிவாசு ஆனா ஒரே ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு இப்படி எல்லாம் நீங்க தலைப்பு கொடுக்கணும் பன்னிரத்துல ஒரு மன்றத்துல நால்வர் கண்ட நமச்சிவாய பதியம் பேசட்டுமே பேசட்டுமே நால்வர் கண்ட நமைச்சுவாய பதியம் அப்படிதான் தலைப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா நான் இது வரைக்கும் படிக்கலைனாலும் படிக்கிட்டு போய் படிக்கட்டும் நீங்க அது ஒரு நன்மை உங்களால் அவங்க படிக்கட்டும்னு எத்தனை பதியங்கள் ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க நமச்சிவாய தான் இல்லவா போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை அப்படியானா மூவர் நமச்சிவாய் என்பது நாம் நால்வரில் நால்வருமே நமச்சிவாயங்கிற சொல்ல சொன்னார்கள் அல்லவா ஞான சம்பந்தர் நமச்சிவாய் என்று சொல்லாமல் ஐந்தெழுத்துமே என்று சொல்ல ஒரு பதிகத்தையும் தொகுத்து சொல்லியும் வகுத்தும் சொன்னார் அவர் இவங்க எல்லாம் வெறும் வெறித்தே சொன்னார் நமச்சிவாயு நமச்சிவாயின்னு சொல்லிட்டார் ஆனால் மணிவாசகர் தமக்கு குருநாதன் உபதேசித்தது எதுன்னு சொல்லுகிறார் நானியோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அப்போ குருநாதன் தனக்கு உபதேசித்தது எது சிகரத்தை மைத்த முன்மந்திரம் ஆனா தான் நமக்கு சொன்னது நமச்சிவாய மந்திரம் பார்த்தீங்களா மணிவாசர் இப்படி எல்லாம் இருக்கு அப்ப திருமுறைகளில் திருவைந்தெழுத்து என்று ஒருத்தர் என்னலாம் இல்லை என்ன பண்ணுனீங்க திருமுறைகளில் திருவைந்தெழுத்து ஞான சம்பந்தர் ஒருத்தர் பேச சொல்லுங்க அப்பர் ஒருத்தர் பேச சொல்லுங்க சுந்தர ஒருத்தர் பேச சொல்லுங்க மணிவாச ஒருத்தர் பேச சொல்லுங்க திருமுறைகளில் திருவைந்தெழுத்து சேக்கிடார் ஒருத்தர் அவர் திருமுறைகள் அவர் பேசுறாரு இப்படி எல்லாம் எப்படிங்க அவர் பேசுறாரு கொடுக்கலாம் நீங்க திருமுறை அப்போ நாள் வந்தது நமச்சிவாய பதியத்தில் நால்வர் கன்ற திருமுறைகளில் திருவைங்கெழுத்து அப்படின்னு போட்டுட்டு அருமையா செய்யலாமே செய்யலாமே இப்படி எல்லாம் இருக்குது எனவேதான் எந்த எந்த இது சொன்ன பருந்துவனின் அவை காண்பான் நாயறியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நா தழும்பேற அதுக்காக சொன்னேன் ஏத்தேன் அது இப்ப சொல்லும்போது நான் தழும்பு வரும்படி ஏத்தணுங்கிறது சீக்குவல் டு நான் மறைக்கணும் அந்த அந்த அந்த பகுதி இங்க பதிவாகுது அல்லவா இப்ப வெறும் நமிச்சுவாயுவேன்னு சொன்னாங்க இவர் நான் மறைக்கணும் சொல்லும்னா அவர் நாத்தியம் பேசி நாத்தழும்